வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் ஒரு படம் இருக்கு அதே போல இன்னொரு அதாவது மிடவி அங்க இருக்கிற பெண்பால் ஒரு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கும் அந்த திருவிடமருத்தூர்ல அருள் செய்தார் அது அவர் ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பான் புயல் அளவில்லை கிடக்க வேண்டா யாரு ஞானசம்பந்த பெருமா அவர் எத்தனை எந்தெந்த ஊர்ல எந்தெந்த யாராருக்கெல்லாம் அருள் செய்தார் என்பதை இந்த இப்படி எண்ணி சொல்ல முடியாது ஆமா அது முடியாது அளவில்லை கிளக்க வேண்டாம் அதை ஒன்று ஒன்றா சொல்லி நம்ம செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்றாரு அது போல திருவிடை மருதூர்ல அது மாதிரி அந்த வரகுணனுக்கும் இன்னொரு பெண்ணல்லாளுக்கும் அவன் அருள் செய்தானாம் சீல மிக கருணை அளிக்கும் திறமறிவார் இப்படி எல்லாம் பெருமான் யாராருக்கெல்லாம் கருணை செய்திருக்கிறானோ அந்த கருணை செய்யப்பட்ட பெருமக்களையும் கருணை செய்த எங்களுடைய பெருமானையும் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள் அவரெல்லாம் என்னுடைய தலைவனாவார்கள் எனக்கு தலைவராவார்கள் என்கிற அணிமுடியாதி அமரர்கோன் ஆனந்த கூத்தன் அணிமுடி ஆதி ஆதி அமரர் கோமான் அழகான திருமுடி உடையவன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க திருமுடியில எல்லாம் இதுதான் இருக்கும் அவர் திருமுடியில தான் உயிரெல்லாம் இருக்குது இது ஒரு அம்மா கங்கை இன்னொன்னு நல்ல மாமனாருக்கு பயந்துட்டு வந்த மாப்பிள்ள சந்திரன் சரிங்களா பாம்பு இத்தனையும் எங்க உட்கார்ந்து இருக்குது அங்க இருக்குது ஆகவே நாமெல்லாம் தலையில ஒண்ணுதான் இருக்குது ஆனா அவருக்கு தலையில கேட்டா அப்படி பொருந்துகிட்டு இருக்காரு என்ன பண்றது அதனால எனவே அப்படிப்பட்ட திருமுடி உடையவனாம் முடி அழகான முடி என்ன அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்களுக்கு அருள் செய்வதே அழகு வேற ஒண்ணும் இல்லை அல்லவா அந்த அழகினால மணிமுடியாக இருக்கு ஆதி அமரர் கோமான் அவன் தான் இந்த உலகத்திற்கு தோற்றுவாயாக இருப்பான் திருவள்ளுவர் ஆதி பகவன் சொன்ன மாதிரி இவர் ஆதி அமரர் கோமான் என்று சொன்னார் அப்ப அவனுக்கு முதல் வேற யாரும் இல்லை இல்ல அப்படிப்பட்ட அமரர் கோமான் எப்படி இருப்பான் தில்லையில போய் பாத்தீங்கன்னா நேரத்துல ஆனந்த கூத்தன் எப்பவும் ஒரு காலை ஊண்டியும் ஒரு காலை அப்படி தூக்கியும் அப்படி ஒரு கை திருக்கடத்தை காட்டியும் அதுக்கு என்ன பொருள் அப்ப சுவாமிலாம் சொன்னார் என்று வந்தா என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பு இதுக்கு பொருள் சொன்னவர் அப்பர் சுவாமி தான் நீ இப்படி என்ன இருக்கு அது என்ன குறிப்பு தெரியுமாப்பா எப்பப்பா வந்து இப்பதான் வந்திய என்று சொல்லும்பா சரி வாய் சொல்லுமா சொல்லாது இந்த திருக்குறிப்பு இப்படி இப்படி இருக்கு பாத்தீங்களா இப்படியும் இப்படி இருக்குது அப்படி இருக்கிறது என்னன்னு கேட்டேன் எப்பப்பா வந்து தில்லைக்கு என்று படிப்பான் இது மாதிரி சொன்னது நாவுக்கரசர் தான் அதான் அதான் எல்லா திருப்பதியும் படிக்க வேண்டியிருக்கு ஐயா ஒரு திருமுறை படிச்சா போதாங்க கூடாது ஒவ்வொரு திருமணம் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் மேல் அவங்க நினைச்சு நம்ம மாதிரி நோட் எடுத்து எழுதி இல்லை பெருமான உள்ளின்று உணர்த்த வந்தது அதனால இத்தனையும் வேண்டும் இமக்கேலூர் எம்பாவா வேணுமே தவிர ஐயா பன்னெண்டுல ஏதேனும் ஒரு திருமுறை சொல்லுங்க ஐயா நான் படிக்கிறேங்க கூடாது எதை சொல்ல எது சொல்ல பனிரெண்டும் ஒவ்வொரு விதத்துல சிறந்திருக்கிறது அதனால அப்படிப்பட்ட அருமையான அந்த பெருமான் அல்லவா அதனால் அவன் என்ன செய்தான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவதேரி அருசமயம் பணிவகை செய்து பார்த்தீங்களா ஆறு சமயங்களையும் அவன் வகுத்தான் ஏனரு எல்லா மனித எல்லா உயிரினங்களும் ஒரு படித்தாக இருக்க முடியாது ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் இருக்கும் அதனாலதான் இது முடிஞ்சது இந்த சமயத்தில் இருக்கட்டும் இது மாதிரி இந்த முடிஞ்ச சமயத்தில் இருக்கட்டும் ஆறு அது சுயான சித்தியார் ஆறு வகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி சரி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் சிவியான சித்தியார் அதாவது சித்தாந்த சாத்திரத்தில் கடவுள் வாழ்த்துக்கள் அப்படிலாம் தலைப்பு தந்து எங்களை பேச சொல்லணும் இல்லைன்னா நாங்கள் பேசிட்டே பேசிட்டு போவோம் ஈரோடு சொல்லிட்டு தான் இருக்கிறது தலைப்பு நீங்க கொடுங்க சாமி அவன் இங்க பேசினதே திருவண்ணாமலை பேசினதே வேலூர்ல பேசி வேலூர்ல பேசினதே ரத்தனகர்ல பேசி ரத்தனகிரில பேசினதே இல்லமா இப்ப சென்னையிலையும் பேசிட்டு இருப்பான் மா கூப்பயலுவோ அதனால நீங்க தலைப்பு தாங்க தலைப்பு நீங்க தரணும் ரெண்டாவது நீங்க இதே திருவண்ணாமல்ல அதுக்கு முன்ன வந்து இந்த அறுவை சமயத்தை பேசியிருப்பாங்க என்ன இது ஆமா பணிவகை வகை செய்து படவதை ஆறு சமயம் பணிவகை வகை செய்து அந்த அறுவை சமயம் கிட்டா அது சிற்சலுடைய கோட்பாடுகள் சில ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அத்தனை பேர் இழுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோட்பாடுகள் வேறப்பட்டிருக்கும் கோட்பாடுகள் வேறுபட்டிருந்தாலும் தலைவன் பெருமான் தான் சிவபெருமான் தான் இந்த ஆன்மா ஆன்மா தான் இந்த ஆன்மா அவனை அடைவதுதான் முத்தி அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது அந்த கொள்கை இடைப்பட்ட அந்த கொள்கை வேறுபாடு இருக்கும் இல்லைங்களா எப்படி அடையறதுங்கிறதுலயோ சரிங்களா அவன் யார் என்று சொல்லுகின்ற பொழுது விளக்கம் தருவதிலோ அல்லது உயிர் எது என்று சொல்லுவதில் விளக்கம் விளக்கம் தருவதில் வேணாம் அவங்க முரண்படுவாங்களே தவிர ஆனா உயிர் உண்டுங்கிறதோ ஆண்டவன் உண்டுங்கிறதோ உயிரை பிடிச்ச மலம் உண்டுங்கிறதோ சத்தியம் அதுக்கு விளக்கம் தரும்போது ஒன்னும் ஒரு விதமா சொல்லும் ஒண்ணுதான் வைணவத்தில் எங்க சுத்தியும் ரங்கரை சேவிங்கிற மாதிரி நீ எங்க சுத்தினாலும் நீ உண்டுல்ல உயிர் ஒண்ணு உண்டுல்ல உண்டு சரி உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல இருக்குது அவன் அடையத்தானே வந்தான் ஆமா ஏன் அடைய முடியல ஏதோ ஒரு சனியன் தடுக்குது எக்ஸ் அதான் மலம் போட இதான் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துல இவ்வளவு எளிமையா சொல்லப்பட்டிருக்கு நீங்க இது யார் தான் இல்லைங்கிறது உயிர் இல்லைமீங்களா அல்லது கிறிஸ்துவத்தில் கர்த்தா கர்த்தா கர்த்தாங்கிறாங்க அவங்க நபிகள்லாம் இயங்குறாங்க பேர் வேறையை தவிர நபிகள் நாயகம் அப்படின்னு சொன்னாலும் நாம பெருமான் சிவபெருமான்கிறோம் நல்ல அவையினவர் எங்க திருமால் ஒண்ணும் அப்படிங்கிறாங்க அவங்க இல்லைங்களா அப்படி இருக்காங்க ஆகவே அவரவர்களுக்கும் ஒரு தெய்வமாக பெயர் மாறுபட்டிருந்தாலும் கூட ஒன்றுதான் என்பதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார்கள் என்ன பண்றது நமக்கு முன்னே இருந்த பெரியவங்க எவ்வளவோ அருமையா சொல்லியிருக்காங்க அணி முடியாதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவது ஏறி அதில் காலையில தான் ஏறி வருவான் ஏன் அறக்கடை உள்ள அதனால பாரொடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் இவ்வுலகத்தில் உள்ளவரும் சரி மேலுலகத்தில் உள்ளவர்களும் சரி யாரெல்லாம் தன்னை வணங்குகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வினை நீங்குவா வினை நீக்குவா திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயற் பொருள் புரிந்தார் மாட்டு அதுமே சொல்லிட்டது அவர் வினைக்குள்ளே ஒத்துகிறார் உயிர் ஒத்துக்கிறார் இந்த உயிரானது வினை நீங்கினா தான் இறைவனை அடையுங்கிறார் அப்புறம் யாரப்பா அவரு அவர் யாரு நாங்கெல்லாம் சொன்னோம்னா என்ன கேட்டேன்னா இந்த மடத்திலேயே பழகிவிட்டு எங்களுக்கு அது ஒரு கெட்ட பேர் எல்லாம் ஆமா நாங்க வளர்ந்தது வாழ்ந்ததெல்லாம் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் மடத்துல தான் பதினஞ்சு வயசுல மடத்துக்கு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல திருப்பனந்தாள் மடத்துல போய் சேர்ந்தோம் போன நூற்றாண்டுல இன்னைய வரைக்கும் இருக்கிறோம் அந்த மடமும் திரும்ப திருப்பி தருமபுரமா இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்றது எங்களுடைய வாழ்நாள் பூரா அப்படியே ஈர்த்தன்மை ஆட்கொண்டு எந்த பெருமானின்னு அப்படி போயிட்டு அதனால அந்த மூன்று அமைப்புல இது ஒண்ணு மாற்ற முடியல அதனால பாரொடு விண்ணும் பிணிகடன பரவி ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துரை பிணிங்கிறது இங்க என்ன பிணி ஜுரமோ அல்லது வந்து தலைவலியோ இல்லை அது இங்க இருக்கிற இந்த மருத்துவரே ஒரு மாத்திரை போட்டு சரியா பிடிச்சுங்கிறோம் பிறவி பிணி பிணி பிணி என்பதே அதிகமான பெரிய பிணி என்னன்னா இந்த பிறவி ஆகிய நோய் தான் இல்ல இதுதான் பெரிய கடினமான நோய் வேற யாரும் தீர்க்க முடியாத அந்த ஒரே ஒரு மருத்துவரால் தான் தீர்க்க முடியும் தண்ணி பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் திருவள்ளுவர் இவரை போய் ஒண்ணும் தெரியாது தண்ணீர் இல்லாம போடுங்களா மக்கு போயிடலா ஏன் நீங்க நன்மை செஞ்சாலும் மீண்டும் அந்த நன்மைக்காக ஒரு பெரிய பிறக்கணும் பரிமையான நல்வினையும் பெறத்தற்க எதுவாகலான் இருள் சேர் இருவினை என்றார் இப்படி எல்லாம் சொன்ன திருவள்ளுவர் போய் நீங்க வந்து சகாரா பாலைவனாக்குறீங்கன்னா நீங்க இருங்கடாப்பா தெரியுதா உங்க நெத்தில இல்லாம இருப்பத்தி நான் கவலைப்படல எங்க திருவள்ளுவர் நெத்தில இருக்கு ஊழ் சில முப்பக்கம் காண்பர் விளைவின்றி தாழாத உயற்றுவர் ஏப்பா பாருங்க இப்படி இது பேரருளா இது இந்த ஆமா பிணி கட நல்கும் எந்த இங்க பிணி என்று சொன்னால் அந்த இருவினை ஆகிய பிணி அல்ல அந்த இருவி பிணி கட நல்கும் பெருந்துரை எம் பேரருளாளன் அருள்ல அவனுக்கு விஞ்சியவர்கள் யாருமே அப்படி பெரிய அருள்தன்மை உடையவனாக எங்கள் பெருமான் பெண்பால் உகந்து கூடவே உமையம்மையை வச்சிருப்பான் ஏன் ஒரு பகுதியே ஒதுக்கிட்டான் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் நம்ம அம்மா சரிங்களா அது மாதிரி பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறான சிவபெருமான விட வேண்டாம் பெண் உரிமை கொடுத்தீங்க உடம்பே கொடுத்துருக்காரு நீங்க வேணா வெறும் உள்ளத்தை கொடுப்பீங்க அவர் ஒரு பகுதியவே கொடுத்து வச்சுக்கிட்டது ஐம்பது ஐம்பது விழுக்காடு ஆணும் பெண்ணும் சமமா வாழ்வோம் சமமா வாழ்வோங்கிறீங்களே எங்க சிவபெருமான் கூட வாழ்ந்துட போறீங்க சம்மந்தி கூட மார்பில் தான் வச்சிருக்காரு சமயத்துல வலிக்குதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கும் யாரு சம்மந்தி வாங்க வாங்க வாங்க வாங்க பழையடியார் அவரு அதனால சம்மந்தி கூட வந்து மார்பில் வச்சிருக்காரு தவிர அது கூட அவங்க ஆழ்வாரே பாடியிருக்காங்க அவரு ஏன்னா எப்பவும் நெஞ்சிலேயே உட்காந்து மனசு கஷ்டம் இதா இதா இருக்காதா அதனால அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை மனவாளா யாரோ ஒரு ஆழ்வார் பாடிருக்காங்க கொஞ்சம் இப்படி கீழே தான் உட்கார ம் நான் மாட்டணுங்க இங்கே தான் எடுத்தேன் என்று அந்த அம்மா சொல்லுதான் ஒரு ஆழ்வார் சொல்றது அகலகில்லேன் இறையும் இந்த நான் மார்புகள் அவங்க உட்கார விட்டு நான் கீழே இறங்கி உட்காரவே மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை மனவாளா என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடுறாங்க பிணிகட நல்கும் பெருந்துரை நம் எம் பேரருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் பகையறிவார் எம்பிரான் ஆவாரி பெண்பால் உகந்து சொல்லு சொல்லணும்னு எங்க இருக்கு பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணியடி எங்க இருக்குது திருவாசகம் திருச்சாளர் தென்பால் உகந்தாடும் தில்லை செற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி ஒரு பெண்ணு சொல்றான் கேட்கிறாரு என்னடி உங்க பெருமான் பெருமாங்கிறாரு தென்பால் உகந்தாடும் நல்ல தெற்கு பக்கம் நோக்கி அப்படியே ஆடிட்டு இருக்காரு உங்க பெருமான் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி ஒரு பக்கத்திலேயே கொடுத்து பெண்ணு கொடுத்துருக்கிறான் இன்னொரு பெண்ணை தலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் மனுஷன் பெரிய பித்தனா இருப்பான் பதில் சொன்னார் பெண்பால் உகந்திலனில் பேதாய் இருநிலத்தோர் பின்பாலி யோகைதி வீடு வருகான் சாடலோ அருமையான வழி அதெல்லாம் அவன் அப்படி அந்த பெண்பாலை வைத்திராவிட்டால் நாமெல்லாம் எல்லிடத்திலேயே இருக்க மாட்டோம் எல்லாம் உன்னை திருவாரூர்லயோ தருமபுரத்திலயோ இருந்துருவோம் அதனால எல்லாம் வரிசையா உட்காந்துட்டு சாமி எங்க வருது அப்படின்னாரு அடியேன் இங்க சாமி அடியேன் எல்லாம் அடியேன் அடியேன்னு உட்காந்துருப்போம் எங்க மடத்திலயே உட்காந்துருப்போம் அதனால பெண்பால் உகந்தில நீர் பேதாய் இருநிலத்தோர் விண்பாலி யோகைதி வீடு வருகான்னு சாலு எல்லாரும் யோகமாக அதனால அவன் பெண்பாலோடு இருப்பதனாலதான் நாமெல்லாம் ஒரு பெண்பாலோடு இருந்து இல்லறத்தில் இருக்கும் இல்லையானா இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்னார் அது அந்த பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் வகை அறிவார் பாருங்க அவன் வலை வீசினான் எங்கே மதுரையில சரிங்களா எந்த இடத்துலன்னு கேட்டா இந்த நந்தியம் பெருமான் ஒரு பாவம் செஞ்சதுனால மீனா பிறந்தார் மீனா பிறந்து எல்லாத்தையும் ஒழட்டிட்டு இருந்தார் இருந்த உடனே அந்த நம்முடைய அம்மா வந்து அந்த மீனவனுடைய மகளாக தோன்றினாள் தோன்றினான் பார்த்தான் என்ன வந்து இந்த மாதிரி வந்து இந்த நம்முடைய ஒரு குளத்துல ஒரு இது மீன் இருந்துகிட்டு அடம் பண்ணது யாரும் பிடிக்க முடியலன்னு பார்த்தார் யாருனார் யாருமே பிடிக்க முடியல ஏன்னா அது நந்தியம் பெருமானா இருக்கு அதனால பெருமானே வந்தார் ஏன்னா இங்க இருக்கிறது யாரு தான் பெருமாட்டி இல்லவா அதனால வந்த வந்த உடனே ஒரு அந்த வலைய அந்த மீன் பிடிக்கிற வலைய தூக்கி போட்டுக்கிட்டு என்னல அது மீன் பிடிக்கலையோ மீன் பிடிக்கலையோ அப்படின்னு வந்தார் பார்த்தான் அரசாங்கிட்ட கொண்டு விட்டாங்க எவ்வளவு நாளப்பா நீ மீன் பிடிக்கிறார் நான் இன்னைக்கு நேரத்தில் இதே தான் நம்ம தொழிலுங்க சரி இங்க ஒரு மீன் இருக்குது அட்டம் பண்ணது பிடிப்பியானாரு எந்த மீனா இருந்தானுங்க ஒரு நிமிஷத்துல பிடிச்சிருவாங்க சரி இப்படி பிடிச்சதுன்னா எங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னாரு ஏதோ நல்லதுங்க யார் உமையம்மை அங்க இருக்கா சவத்தினால ஒரு கல்ல ரெண்டு மாங்கா இந்த நந்தியம் பெருமானையும் அப்படி விட்டார் விட்டவன அப்படியே அந்த ஏன்னா எப்ப இந்த மீன் வலை வீசிய காணவன் வந்து வழிபடுமாயிடுங்கிற மாதிரி இந்த மீன் வலை வீசிய காணவன் எப்போ வருவான்னு அந்த நந்தியம் பெருமான் இருக்கார் இந்த வலை போட்டதான் தெரியும் அப்படியே நீங்கிட்டு வந்துட்டார் அப்படி பண்ண கரைய வச்சார் இது அம்மை அம்மை சாபத்தால் அங்க மகளா இருக்கிறா அதனால சரி இந்தாப்பா இந்த மீனை யாருமே பிடிக்க பண்ணி பிடிச்சிட்ட இந்தா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன்னார் சிவ சிவ பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ எல்லாம் ஒடுகல்ல ரெண்டு மாங்கா மூணு மாங்கா அடிக்கிறதா நம்ம ஐயா எனவே பெண் பால் உகந்து மணிவலை கொண்டு மான் மீன் விசிறும் வகையறியார் எம்பிரானாவாரி அப்படின்னாரு அதனால அவன் அந்த ஒரு ஆண்மாவை மட்டுமா வந்து பிடிக்கிறான் நம்போன்ற மீன்களையும் பிடிக்கணும் அதுக்கு தான் என்ன மாதிரி வலை வீசுவான் என்றால் இந்த பக்தி வலையில் படுவோன் காண்க நாம பக்தி செலுத்தினா அந்த வலையில் அவனை பிடிச்சுக்கலாம் நாம நம்முடைய வலையிலிருந்து நீங்கலாம் நீங்கலாம் பக்தி வலையில் படுவோன் காண்க என்றெல்லாம் சொன்னாரு இப்படி மீன் பிசிறும் வகை எறிவார் எம்பிரான் ஆவாரே இப்படிப்பட்ட பெருமானுடைய தன்மைகள் எல்லாம் யார் உணர்ந்தார்களோ அவரெல்லாம் எனக்கு தலைவனாக ஆவார்கள் என்று மணிவாசகர் அவ்வாறு கூறுகிறார் குருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாயேறி ஐயன் பெருந்துரை ஆதியன்னால் ஏடர்களை எங்கும் ஆண்டு ஏடர் கலை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவாரி எம்பிரானாவாரி வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் இல்ல மண்ணு மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் ஒரு ஒரு பகுதி முன்ன சொல்லியிருக்கார் மகேந்திர மலையில் இருந்துதான் ஆகமங்களை எல்லாம் சொன்னார் என்று ஒரு கருத்து சொன்னார் அது முன்ன திருவாசல் வந்திருக்குது இங்கே அதே மகேந்திர மலையில் இருந்து என்ன செய்தார் வேடுரு கொண்டு வேட்டூரு கொண்டு மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் இவர் மகேந்திரத்திலேயே இருந்தார் தேவர்கள் எல்லாம் தேடி போகும்போது தங்க ஒரு வேடரா இருந்துகிட்டு இருந்துட்டாராம் எல்லாரும் பார்க்கும்போது சரி இங்க இவர் யாரோ ஒரு வேடர் இருக்குன்னு சொன்ன கடைசியில் ஒரு வேடரா இருந்ததுதான் பெருமான் ஆனா அவங்களுக்கு தெரியல இன்ன தன்மையன் எந்தறிவுண்ணாயம்மானை எடிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமி சுந்தரம் இன்ன தன்மையன் எந்தறிவுண்ணாயம்மான் அவன் இப்படி பிற்பான் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது உள்ளார் பணத்துல பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம்னு ஒரு படலம் பன்றிக்குட்டியானும் நீங்க பழைய திருவிழா அந்த படம் போட்டிருப்பாங்க ரொம்ப அருமையா ஆமா அப்படியே ஒரு பன்றி படுத்திருக்கும் பெரிய பன்றி அதனுடைய மார்பகத்தில் அப்படியே நிறைய இருக்க சின்ன சின்ன குட்டியில் போய் அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கும் பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த பிளவு இப்படி அவன் தன்மை எந்த உயிரில எப்படி காப்பாற்றணுமோ அந்தந்த உயிரில் அப்படி காப்பாற்றுவோம் அதற்காக தன் நிலையை மாற்றிக் கொள்றதுக்கு எவ்வளவோ மாற்றிக்குவோம் என்னதான்னு ஆகவே அது போல இங்க என்ன செய்தாராம் இவர் வந்து அந்த வேட்டுருவ கொண்டு மகேந்திரமலையில் இருந்திருக்கிறார் ஆனா வானவர்கள் எல்லாம் போய் தேர்னவங்க எங்க என் பெருமானை காண காணார் கடைசியில வேடுருவமாக இருப்பதுதான் பெருமான்கிறது அவங்க தெரிய முடியலையா இப்படி எல்லாம் இருந்த எங்கள் சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய நாங்கள் எல்லாம் அடியோர்களாகிய நாங்கள் எல்லாம் பாடுமாறு ஆடல் அமர்ந்த பரிமாயேரி அருமையா பரிமான்னு குதிரை எங்களை எல்லாம் ஆட்கொள்ளத்தான் குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அதுக்கு முன்னால் என்ன அரியோடு பிறமர்க்கு அளவறி ஒன்னான் குதிரை சேவ அரியோடு பிறமர்க்கு அரையொரி ஒன்னான் குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் குதிரை ஓட்டியா திருப்பெருந்தூரில் இருந்து மதுரை வரைக்கும் வந்தாரு குதிரையை ஓட்டிட்டு வந்தாரு இப்படி எல்லாம் இருந்த பெருமான் ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி குதிரை மேல ஏறி வந்தவன் ஐயன் பெருந்துரை ஆதி எல்லாம் திருப்பெருந்தூர் இருக்கின்ற பெருமான் தான் அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட பரிவார் எம்பிரானாவாரே ஏடர்களை எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி என்னிறந்த எங்க அத்தனை பேரையும் காப்பாற்றினாரே பிறவிப்படுங்கள் என்று நீந்து வித்தாரே அதையெல்லாம் யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவராவார்கள் எம்பிரான் ஆவார் என்று சொன்னார் வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த மா கருணை கடலாய் அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த ஒவ்வொரு நாளும் எல்லாம் வந்து வந்து வணங்கி பெருமானை வணங்குவாரலாம் மா கருணை கடலாய் கருணையே வடிவாக இருப்பாராம் பெருமான் அதனால அந்த கருணை கடலாக இருப்பான் கருணை கடலாய் கடிநாய்கள் அழியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமான் பரமன் அப்படி எப்படி இருந்த போதிலும் அவன் தன்னுடைய அடியோரிடத்தில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற பெருமான் அவன் பரமன் மேலானவன் பெருந்துரையாதி திருப்பெருந்துறையிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற என்னை ஆட்கொண்ட பெருமான் அந்நாள் என்னால் நம்ம கிபி கிமுகெல்லாம் அப்பாற்பட்ட அந்நாள் அந்நாள் உந்து திரைக்கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மெல்வீரராட்கு அருளும் பரிசறிவார் எம்பிரான் ஆவாரி இந்த கடலெல்லாம் கடந்து ராமனுடைய மனைவி மண்டோதரிக்கு அருள் செய்தாராம் நம்முடைய பெருமாள் ராமன் நல்ல பக்தன் தான் சமயத்துல திமிரா இருந்தானே தவிர ரெண்டு தவறு இடையிலேயே தூங்கி திமிர் வரும் மலையை தூக்குவான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது பொண்ணை தூக்கிட்டு வந்தான் இந்த ரெண்டு பெரிய தப்புனால ஒழிஞ்சே போனோம் இல்லைன்னா நல்ல நல்ல ஆள் தான் என்ன பண்றது ஆனா மனைவி அப்படியே கற்புக்கரசி பெண்ணில் பிறந்த கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரியன்னு திருவள்ளு சொன்னாரு அவள் அருமையான அதனால் மணந்தது அந்த கணவனையா இருந்தாலும் இந்த பெண் நல்லவள் அதனால பெண்ணுக்கு அருள் செய்தாராம் பெருமான் இப்படிப்பட்ட கடல் கடந்து இப்ப நாம போறதுன்னா நம்ம இந்த நாட்டுல இருக்கிறோம் கடல் கடந்து இலங்கைக்கு போகணும் அவன் எங்கேயும் இருக்கிறவன் அப்படியே இறங்கலாம் ஆனாலும் சுமக்காக வேடிக்கை வேடிக்கை மட்டுமல்ல நம்முடைய திருப்பெருந்துறையை கடந்து ஏன்னா தன்னை ஆட்கொண்ட இடம் இல்லவாது அதனால இந்த திருப்பெருந்துறையில இருந்து இந்த ஊரை கடந்து இலங்கையில போய் அந்த மண்டோதிரி கவலை செய்தான் அப்படின்னு இப்ப என்ன அது விமானத்துல போகும்போதுன்னா சரியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் திருச்சியில ஏறினீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா அப்படியே பதினொன்னே கால்னா சரியா பன்னிரெண்டுன்னா இலங்கையில போயிருங்க இவங்க அப்புறம் செக்அப் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு அப்படியே இல்லைன்னா விறுவிறுன்னு பண்ணலாம் முக்கால் மணி நேரம் எதுக்கு சொல்றோம் இந்த இடம் இங்க எந்த எந்த சொன்னோம் இலங்கை இலங்கை அதனில் அந்த அஞ்சாவது பாட்டு உந்து திரைக்கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனி மெல்வீரரால் அருளும் படி பரிசெய்வார் எம்பிரானாவாரி அதனால பெருமான் வந்து அந்த அந்த ராவனுடைய மனைவி மிகுந்த பற்றுடையவள் அதனாலே அந்த அதனால அங்க போய் ஆட்கொண்டாராம் அப்படி ஆட்கொண்ட எங்களுடைய பெருமானுடைய திருநறிவாரெல்லாம் எங்கள் தலைவர் ஆவார்கள் வேவ திரிபுரம் செற்றவில்லி திரிபுரத்தை அப்படியே வெந்தெறியும்படியாக தன் வில்லினாலே அமீன் அம்பெய்தாராம் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவற் செயல் செய்யும் தேவர் முன்னே கடி நாய்கள் சூட பாருங்க அந்த வேற என்னென்ன வடிவம் எடுக்கலாமோ அந்த வடிவம் எல்லாம் எடுப்பான் பெருமான் அதுக்காக நம்ம அவன் அல்பம் நினைக்கப்படாது அவ்வளவு பெரியவன் இவ்வளவு இனிமையாக இருக்கிறானே என்று கருதணும் அல்லவா அது மாதிரி கடி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பிரான் தான் எங்கு காட்டில் ஏ உண்ட கிறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேடலாய்ப் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரி பண்டிகுட்டிக்கு மேலப்படுத்தப்படலாம் அதான் சொல்றது ஏன்னா ரொம்ப சொல்லும்போதுதான் ரொம்ப அருமையா இருக்குது எங்க திரிபுரத்தை எல்லாம் வென்றவர் தான் எல்லாம் சார் தான் ஆனால் வேடுவனாய் கடிநாய்கள் சூட ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே பாருங்க தேவர்கள் ஒரு காலத்துல நாயாக பின்னால வர இவர் போய் பல செயல்லாம் செய்திருக்காராம் போய் அது ஒரு அது ஒரு நாடகம் இல்ல இந்த நாடகம் இந்த மேடையில் எத்தனை நாள் எறிவான்னு பாண்டு மாதிரி அவன் எல்லாம் நாடகம் தான் செய்வான் ஆனா எல்லாம் அந்த உயிர்களை காப்பாற்றுவே என்று தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக செய்வதெல்லாம் இறக்க உணர்வு நாள் இல்ல அப்படி நாய்கள் சூட ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பீரமா எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் அவனுடைய வருகின்ற உலா வருகின்ற பொழுது ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்த பெருந்துரை ஆதி என்று இந்த ஆண் பன்றி போயிருக்கு அது கூடவே பெண் பன்றியும் போச்சு வேணா நீ வந்து இந்த பிள்ளைகிட்டலாம் பாத்துக்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த ஆண் பன்றி இல்லை நீங்க போகும்போது நான் என்ன இருக்க போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் பன்றியும் ஆண் பன்றியோட தொடர்ந்து தொடர்ந்தவனா எங்கேயோ ஒரு அமைப்புல அந்த ரெண்டுமே இறந்து போச்சு இந்த சின்ன குட்டிகள் அப்படியே தவிக்குது ஏன்னா ஆண் பண்டியும் இல்ல தந்தையும் இல்ல அப்பா அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல அப்படி அப்படியே முன்னு முன்னு முன்னு இப்படி இருக்குது அப்ப பெருமானி பண்டி வடிவாய் இருந்து தன்னுடைய மார்பகத்தை அந்த பால் கொடுத்தாராம் பால் கொடுத்தாராம் அதுதான் இங்கே என்ன என்னங்கன்னு கையினால் தைக்கப்பட்ட பன்றி பன்றி போயிடும் அல்லவா இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று அன்றுனர் நம்முடைய கிபி மூக்கெல்லாம் அப்பாற்பட்ட அன்று கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கேவலம்ங்கிறது நீங்க அந்த பன்றி கேவலம் இல்ல நாம இருக்கிற உயிரினங்கள்ல நம்மோட வாழ்கிறதுல பன்றி ரொம்ப கேவலம் ஏன் அது அது திங்கிறதுனால இந்த நாய் அதனாலதான் ரொம்ப கேவலமா சொல்றது காரணம் அது அந்த மலமும் திங்கிறத தான் அதை நம்ம ரொம்ப கேவலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா கேவலம் மிக இடிந்ததா இருந்த பன்றியா வந்தாரே பெருமான் பன்றியா யாரு இல்ல இல்ல பண்டியா பிறப்பதற்குரிய ஊடு இருந்ததுன்னா பண்டியா பிறந்தான் ஆகணும் இல்லைங்களா அதனால பண்டி வந்து என்ன அந்த அந்த இனம் அந்த தீமையெல்லாம் செய்யும் பாவம் என்ன பண்றது அதனுடைய பிறப்பு நிலைமை இல்லைங்களா நாய்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் சில பண்புகள்லாம் இருக்கும் தின்னு சொத்தை கைக்கு திங்கும் என்ன பண்றது அதுக்குன்னு அமைந்த அமைப்பு வேற எந்த இனமும் அப்படி இல்லை அது செய்யுது இது போல சில அமைப்புகள் சில உயிரினங்களுக்கு அமைந்திருக்கிறது பார்க்கணும் எனவே இந்த மாதிரி பன்றிக்கிறங்கி ஈசனியந்த பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே நாதம் உடையதோ நற்கமலப் போதினில் நன்னிய நன்னுதார் ஓதப் பணிந்தாளர் தூவியேத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மன்னும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிலை வந்து தோன்றி பேதம் கெடுத்தருள் செய்பெருமை அறியவல்லார் எம்பிரான் ஆவாரே நாதம் உடையதோ நற்கமலம் நல்ல ஒளி பொருந்திருக்கும்படியா நல்ல தாமரை அந்த தாமரை போதுல நன்னிய நன்னுதலார் அதுல இருந்து இருக்கிற அந்த காற்று இந்த பெண்கள் அது தாமரையில் இருக்கும்படியான அந்த பெண்கள் தேவலோகத்து பெண்கள் ஏவி ஓதி பணிந்தவர் தூ பணிந்தலர் தூவ அவர்களெல்லாம் பெருமானி வழிபாடு செய்தாரலாம் மலரெடுத்து பெருமானி வழிபாடு செய்தாரலாம் அந்த பெண்கள்லாம் அப்படி வழிபாடு செய்ய ஒளி வளர் சோதியம் ஈசன் மண்ணும் அவர்களுக்கெல்லாம் அருள் செய்த பெருமான் நம்முடைய பெருமான் எனவே அந்த பெண்பாலார் ஒரு சாராடியிலிருந்து பெருமானை அப்படி வழிபாடு செய்ய அவர்களுக்கெல்லாம் அருள் செய்த பெருமான் உங்களுடைய பெருமான் அப்படி செய்தவன் எங்கு ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் எங்க இருக்கிறான் இந்த திருப்பெருந்துறையிலும் அவன் எழுந்துள்ளி இருக்கிறான் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கடுத்து இந்த உலகத்துல வந்து தோன்றி பேதம் கடுத்தருள் செய் பெருமை என்ன பேதம் என்ன பேதம் அவன் வேறு நாம் வேறாக இருக்கிறமல்ல அந்த பேதம்